திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் களர் திருச்சிற்றம்பலம் நீரோளார் கையல்வாவி சூழ் போழில் நீண்ட மாவயலீண்டு மாமதில் தெரினார் மருகில் விழாமல்கு திரு களருள் ஊருளாரிட பீச்சை பேடம் ஒருவனேயொளிர் செஞ்சடைமதி ஆற நின்றவனே அடைந்தார் கருளையே தோளில் மேலோளி நீர் தாங்கிய தொண்டர் வந்தடி போற்றி மிண்டிய தாளினார் வளரும் தவமல்க திரு களருள் வேளிநேர் கருள் பூரி வீத்தக விரும்பும் அடியாரை ஆளு கந்தவனே அடந்தார் கருளாயே பாடவல்ல நல்மைந்தரோடு பனிமலர் பல கொண்டு போற்றி செய் வாழ்பொழில் பொழில் சூசெழுமாட திருக்களருள் நீடவல்ல நிமலனே அடி நிறை கழல் சிலம்பார்க்கமானடம் ஆடவல்லவனே அடைந்தார் கருளாயே அம்பின் நேர் தடங்கண்ணினாருடன் ஆடவர் பயில் மாட மாளிகை செம்போனார் பொழில் சூழ்ந்தழகாய திருகளருள் என்போ பூண்டதோர்மேனியம் இணை இணையடி போற்றி நின்றவர் கண்பு செய்தவனே அடைந்தார் கருளாயே கொங்குலா மலர் சோலை வண்டினம் கிண்டி மாமது உண்டி செய்ய தெங்கு பை முகம் புடை சூழ்ந்த திரு களருள் மங்கை தன்னொடும் கூடிய மணவாளனே பிணை கொண்டர் கைத்தல தங்கையீர் படையாய் அடைந்தார் கருளையே கோலமாமையில் ஆல கொண்டல்கள் சேர்பொழீர் குலவும் வயலீடை சேலிலங்கயலார் புனல் சூழ்ந்த திரு களருள் நீலமேவிய கண்டனே நீமீர் புஞ்சடை பெரு மானென புலீ ஆல நீழலோளாயடைந்தார்கருளாயே தம்பலம் தம்பலம் அறியாதவர் மதில் தாங்கு மால்வரையால் அழலேழம் தென்பலம் கெடுத்தாய் திகழ்கின்ற திரு களருள் வம்பலர் மலர் தூவி நின்னடி வானவர் தொழ கூத்துகந்து பேர் அம்பல துறைவாயடைந்தார் கருளாயே குன்றெடு தனன் மாளிகை கோடி மாட நீடுய கோபுரங்கள் மேல் சென்றடு துயர்வான் மதிதோயும் திரு களருள் நின்றடு துயர் மால்வரை தீரள் தோளினாலெடுத்தான் தன் நீள் மூடி அன்றடர் தூகந்தாய் அடைந்தார் கருளாயே பண்ணியாழ் பயில்கின்ற மங்கையர் பாடலாடலோடாரவாழ்பதி தென்னிலா மதியம் பொழில் சேரோ திரு களருள் உன்னிலாவிய ஒருவனே இருவர்க்கு நின்கழல் காட்சியாரழல் அண்ணலாயம்மான் அடைந்தார் அடைந்தார்கருளாயே பாக்கியம் பல செய்த பக்தர்கள் பாட்டோடும் பல பணிகள் பேணிய தீக்கியல் குணத்தார் சிறந்தாரும் திரு களருள் வாக்கினான் மறை யோதினாயமண் தேரர் சொல்லிய சொற்களான பொய் ஆக்கி நின்றவனே அடைந்தார் கருளாயே இந்து வந்தெழமாட வீதி எழில் கொள்காழி நகர் கௌபுணியன் செந்து நேர் மொழியாரபர் சேரும் திருக்களருள் அந்தியன்னதொர்மேனியானை அமரர் தம்பிருமானை ஞான சம்பந்தன் சொல்லி வைப்பத்தோ பாடத்தவமே சுவாமி களர்முளைநாதர் அம்பாள் இளங்கும்பன்னாள் திருச்சிற்றம்பலம்